திருச்சிற்றம்பலம் நாடு தொண்டை நாடு தலம் இளம்பையங்கோட்டூர் திருச்சிற்றம்பலம் மலையினார் பருபதம் துருத்தி மார்பேரு மாசிலாச்சீர்மறை காடு நெய்தனம் நிலையினான்கேனதுரை தனதுரையாக நீரணிந்தேருகன் தேரிய நீமலன் கலையினார் மட பிண்ணை துணையொடும் தூயில காணலம் பேடை புல்கி கணமயிலும் இலையினார்பழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வதியல்பே திருமலர் கொன்றையான் நின்றியூர்மேயான் மேயான் தேவர்கள் தலைமகன் திருக்கழிப்பாலை நிருமலன் என தூரை தனதுரையாக நீரணிந்தேருகன் தேரிய நீமல்லன் கருமல்லர் கம்மள் சுன்னை நீழ்மலர் கூவளை கதிர்முலை இளையவர் மதிமுகம் தூலவும் இருமலர் தன் பொய்கை இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே பாலனாம் வீரத்தனாம் பசுபதீதானாம் பண்டு வெங்கூற்றுதே தடியவர் கருளும் கால நாம் ஏனதுரை தனதுரையாக கனலரி அங்கையில் ஏந்திய கடவுள் நீலமாமலர் சுன்னை வண்டு பண் செய்ய நீர்மலர் கூவளைகள் தாது விண்டோங்கும் ஏலம் நாரும் பொழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே உள்ளங்கொள்வார் உச்சியார் கச்சியே கம்பன் ஒற்றியோருரையும் அண்ணாமலை எண்ணல் விளம்புவான் ஏன தூரை தனதுரையாக வெள்ள நீர் வீரிசடை தாங்கிய விமலன் குளம்புற கலை தூள மலைகளும் சீலம்ப கொழுங்கொடி ஏழுந்தெங்கும் கூவிளங்கொள்ள இளம்பிரை தவள் போழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வதியல்பே தேனுமாய் அமுதமாய் தெய்வமும் தானாய் தீயொடு நீருடன் வாயுவான் தேரியில் வானுமாமேனதுரை தனதுரையாக வரி அறாவரை கசை துழித்தருமைந்தன் கானமான் வேறுபூர கருவிரலூக கடுவனோடு கழுமூர் கற்கடு சாரல் ஏனமானுழி தரு இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே மனமுலாம் அடியவர் அருள் புரிகின்ற வகையலார் பலி தீரின் துண்பிலான் மற்றோர் தனமிலான் என தூரை தனதுரையாக தாழ்சடை இளமதியே தாங்கிய தலைவன் புனமெலாம் அருவிகள் இருவிசேர்மூத்தம் பொன்னொடு மணி கோழி தீண்டி வந்தெங்கும் இனமெல்லாமடை கரையே இளம்பயங்கோ இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே நீருளான் தீயுளான் அந்தர துள்ளான் நினைப்பவர் மனதுள்ளான் நித்தமாயே தும் ஊருளான் ஏனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேரோகன் தேரிய ஒருவன் பாருளார் பாடலோடல் அராத பண்முரன்றிரை வண்டினம் பாடும் ஏருளார்பை போழில் இளம்பையங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வதியல்பே வேருலாமாழ்கடல் வருத்திரை இலங்கை வேந்தன தட கைகள் அடர்த்தவன் நூலகில் ஆருளாமேனதுரை தனதுரையாக ஆகமோரவணின் துழித்தரும் அண்ணல் வாருலா நல்லன மாக்களும் சார வாரணம் ஊழி தரும் மல்லலங்கானல் ஏருலாம் பொழிலணி இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே கிளர் மழை தாங்கினான் நான் முகமுடையோன் கீழடி மேல் மூடி தேர்ந்தளக்கில்லாம் உளமழை எனதுரை தனதுரையாக ஒள்ளழல்லங்கையில் ஏந்திய ஒருவன் வளமழை என கழை வளர்த்துளி சோர மாசுண மூழி தரு மணியணி மாலை இளமழை தவள் போழில் இளம்பயங்கோட்டு ஊர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே உறிஞ்சன கூரைகள் உடம்பினராகி உழித்தரு சமணரும் சாக்கிய பேய்கள் பெருஞ்செல்வன் என தூரை தனதுரையாக பேய்பலிக்கென்றுழல் பெரியவர் பெருமான் கருஞ்சினை முல்லை நன் பொன்னடை வேங்கை களிமுக வண்டோடு தேனினம் முரலும் இருஞ்சுனை மல்கிய இளம்பையங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே கந்தனை மல்லிகனை கடலொலியோதங் காணலங்கழிவள கழுமலமென்னும் நந்தியாரூரை பதி நால்மறை நவன் நற்றமிழ்கின் துணை ஞான சம்பந்தன் எந்த யார் வாழ நகர் இளம்பயங்கோட்டூர் இசையொடு கூடிய பத்தும் வல்லார் போய் வெந்துயர் கேடு கீட விண்ணபரோடும் வீடு பெற்றிம்மையின் வீடெளி தாமே சுவாமி அரம்பேஸ்வரர் அம்பாள் கனக குஜாம்பிகை திருச்சிற்றம்பலம்